இல்லையில் அவருடையது எது குலாப்பத்து அல்லவா இது பரவாயில்ல ஆடும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றேன்னு பாட்டுல வருது எனவே தில்லையை பற்றி வருவதனால இது தில்லையில் அவருடையது எது எங்க என்ன கொண் ஆமா ஆடும் குலாத்தில்லை கொண்டா ஆண்டானை கொண்டன்று அவனை கொண்டல்லவா நான் இப்படி எல்லாம் ஆனேன் அப்படி அவனை கொண்டு அன்ற அல்லவா கொண்டு அந்த பாருங்க குலாபத்துங்கிறார் என்ன குலாபத்து குலாத்தில்லைன்னு பாடல் தோறும் வருது அதனால குலான்னு அந்த சொல்ல சேர்த்து பத்துன்னு போயிடுச்சு ஆமா தில்லையில உடையது ஒத்துக்கொள்ளலாம் ஏன்னா எல்லா பாட்டிலையும் தில்லைன்னு வருது சரி திக்கடி திக்கடிக்கலாம் அனுபவம் இடையீடு படாமை அப்படின்னு அனுபவம் இடையீடு படாமை என்ன அனுபவம் என்று கேட்டா அது கருத்து அருமையானது என்னன்னா சரி நான் வந்து ஏதோ இன்னைக்கு பெருமான் பெருமான் பெருமான் சொல்லிட்டு இருக்கிறேன் எதனால என்ன அந்த பிள்ளை ஆண்டானை கொண்டன்று அவன் என்னைக்கு ஆட்கொண்டானோ ஆட்கொண்டதுனால அது எல்லாம் வந்தான் எல்லாம் வந்தான் எல்லாம் வந்தான் அப்போ அந்த அனுபவம் என்று ஆண்டு கொண்டான் நானேயோ தம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன்னு சொன்னாரு அன்று முதல் இவ்வளவு வந்ததுன்னு யாரால எல்லாம் அவனை கொண்டல்லவா அவனை கொண்டல்லவா அவனை கொண்டல்லவா அந்த நன்றி உணர்வு நன்றி உண்டு அல்லவா அதனால நான் ஏதோ இன்னைக்கு இருக்கிறேன்னு சொன்னா எல்லாம் அவராலையா ஆண்டானை கொண்டன் இல்லை பெருமானை கொண்டல்லவா அந்த உடம்பு வாழுது வேற யாரால வாழுது என்றெல்லாம் அதெல்லாம் அதை எல்லாம் நிறைய கொண்டாந்து நினைவு வைக்கலாம் இல்லைங்களா அப்ப அனுபவம் இடையீடுபடாமை சரி இது வரைக்கும் ரைட்டு கொச்சை கழிப்பாது பாவகை சரி ஓடும் கவந்தியுமே உறவென்றிட்டு உள்கசிந்து தேடும் பொருளும் சிவன் கடலே என தெளிந்து சரிங்களா எதுனா எனக்கு வந்து உறவு எதுன்னு கேட்டா சரி ரெண்டே ரெண்டு ஒண்ணு மானம் காக்கிறது இன்னும் ஒண்ணு பசி காக்கிறது உயிரை காக்கிறது இல்லைன்னா ரெண்டு போய் தொலையுமே உயிர் போடுவாங்க அதுக்கு என்ன வேணும் ஓடு வேணும் ஏதாவது நாலு வீட்டுல பிச்சை எடுத்து கவந்தி போவனும் இந்த ரெண்டு தான் அடியே எனக்கு உறவு ஓடும் கவந்தீமே உறவென்றிட்டு உள்கசிந்து தேடும் பொருளும் சாமி நீங்க மாண்புமிகு அமைச்சரா இருந்தீங்களே இப்ப ஏதேனும் பொருள் தேடுங்களான்னாரு தேடு பொருள் என்னன்னு கேட்டா எல்லாம் சிவன் கடல் தான் சிவன் கடலே என தெளிந்து கூடும் உயிரும் குமண்டையிட இந்த உடம்போடு கூடியிருக்கிற உயிரும் கூட குமண்டையிட குமண்டை என்னன்னா மகிழ்ச்சியா இன்னைக்கு எப்படி இருக்குதேன் எங்க பெருமான் நினைச்சு நானேயோ தவம் செய்தி சிவாய நம என பெற்றேன் என்றெல்லாம் பெருமிதத்தோடு பெருமிதத்தோடு இருக்கிறேன்னு சொன்ன எதனால அந்த ஆண்டானை கொண்டன்று என்னை ஆட்கொண்ட பெருமானால் அல்லவா நான் இவ்வளவும் எனக்கு இருக்கு குமந்தையிட குனித்தறியேன் அல்ல நான் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு கூட பெரியான் பெருமானி ஆடும் குலாத்தில்லை அவன் ஆண்டானை கொண்டன்றே இது கூட இன்னொன்று சொல்லலாம் கூடும் உயிரும் குமண்டையிடன மகிழ்ச்சி பெருக்கினால திளைக்கன்னு அர்த்தம் குமண்டையிடம் கொட்டை அடிக்குதுப்பா அப்படிங்கிறமல்ல அந்த கொட்டையிடும்படியாக எதனால என்ன கேட்டா எங்க பெருமானால் அல்லவா இல்லைன்னா எனக்கு என்ன வாழ்வு இல்லை பெருமானால் தான் இவ்வளவு என்று சொல்லி பெருமானையே அடிப்படையாக துடியேர் இடுகு இடை துடியேர் துடி போன்ற இடை அது என்னன்னு கேட்டீங்கன்னா துடி எப்படி இருக்கும்னு கேட்டா மேலும் அகலமா இருக்கும் கீழும் அகலமா இருக்கும் அந்த கைப்பிடி தான் கம்மியா இருக்கும் அது போல எடை எப்படி இருக்குமா அப்படி சின்னதா இருக்குமா கீழ்ப்பகுதி இதெல்லாம் கால் பகுதியும் அகலமா இருக்கு இந்த மேல் பகுதியும் அகலமா இருக்கு இந்த எடை மட்டும் சின்னதா இருக்கனால துடி இடை இல்ல துடி போன்ற இடை துடி ஏர் இடை இடு இடுகு இடையினர் இடுகு இடுகுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மிக சின்னதுன்னு அர்த்தம் ஆமா ஆகு ஆகு ஆறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை திருக்குறள் போகாரகலாக்கடை அருமையான திருக்குறள் ஐயா வர்ற சம்பளமே எனக்கு வந்து மாசத்துல நூத்தம்பது தானே இருந்தாரு சரி இருக்கட்டும் அந்த வர்ற சம்பளம் வெறும் நூத்தம்பதா இருந்தாலும் கூட செலவு பண்றதை நூத்தி நாற்பது பண்ணினா மிச்சம் விடும்டா நீ பாட்டு நூத்தம்பது வச்சு சரி நீங்க லட்ச ரூபா வந்து லட்சத்து ஐநூறு ரூபா செலவு பண்ணீங்கன்னா அதுல என்ன பிரச்சனை அதுல ஆறு ஆறு அளவு இட்டிதாயினும் வர்ற பொருளாதாரம் உனக்கு ரொம்ப கொஞ்சமா சிறிதா இருந்தாலும் கூட போகார அகலாக்கடை செலவு குறை வருமானம் குறையுதுன்னு வருத்தப்படாது செலவு குறை திருவள்ளுவர் அந்த இடுகுன்னு அதே போல இன்னொரு இடுகு வருது தேவாரத்துல இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடும் எத்துக்குங்கிருந்தீர் எம்பிராணிரே எங்க முருகன் போண்டே நான் சேரமான் பெருமாள் கொடுத்த ஐயா ஐயா நீயா கொடுத்த ஒரு புண்ணியமா கொடுத்தா அது யானை மேல குதிரை மேலே ஏற்றிட்டு விட்டு அருமையா வந்தது பார்த்தார் பெருமான் தன்னுடைய ஆளை விட்ட விட்டு ஏ அடிக்கடி ஒண்ணு வச்சிடாதீங்க பாவம் தாங்காது ஆனா ஒரு பைசா இருக்க கையில மோதிரம்னா கழட்டி வந்துருக்கும் அதனால இறங்கானு யானையை விட்டு யார் அடையா இறங்கையா அப்படின்னு பூத கணக்கில் இல்ல அதனால எல்லாம் கழட்டி வைங்க ஏய் அந்த வெளியே அப்பனா பையது என்னடா எட்டு மணி வயசு விரிச்சு போடுறான் போட்டோடனே எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்தேன் என்ன நம்ம இடுப்பில் இதுன்னு இருக்கோ என்ன எல்லாம் இருக்கு யானை மேல குதிரை மேல எல்லாம் எல்லாம் வச்சேன் எடுத்து கட்டிக்கிட்டு சரியான போகும் யாராவது கொடுக்குறவங்க கொடுத்தா கூட இந்த மனுஷன் வாய்ப்பு எடுத்துட்டு போடுவாரு உள்ள போனார் போன பார்த்த அந்த டானாங்க தான் நிறைய வந்தது குடுரு வெஞ்சிலை வடுக வேடுவர் வீரவராமை சொல்லி திடுகு மொட்டன குத்தி கூரை கொண்டார் அலைக்குமிடம் ஆமா இதுல வந்து நான் ஒரு நாள் வரும்போது இப்ப இந்த கூத்தா இருந்ததுன்னா நீ வந்து முன்னூத்தி அறுபத்தி நாள் உட்கார்ந்து இருக்க நீ உட்கார்ந்து இருக்கலாம் ஏன் பரவாயில்ல எங்க அம்மாவோட உட்காந்துருக்கியா மூக்குல காலத்துல போட்டிருக்காருப்பா நீ மட்டும் இருந்துட்டா கவலை இல்ல உங்ககிட்ட என்ன இருக்குது கோயில் சுடுகாடு பொல் புலித்தோல் நல்லாடை அட்ரஸ் இல்லாத பேர் வழி தாயுமிரி தந்தையிரி தினமும் போஸ்ட்மேன் ஐயா சிவபெருமான் வருது உங்ககிட்ட கொடுக்குறேன் இன்ஷியல் என்னன்னு கேட்டார் அதுதான் அடியனுக்கு இல்லை போம் ஆமா வெறும் சிவபெருமான் திருக்கையிலாயம்னு போட்டா தானா வந்துடாதா ஏன்னா ஒரே ஒரு ஆள் தானே ஆமா அது வந்து இவர் வந்து தானே கணிதம் எழுதும் போது பிரம் போட்டு டூ போட்டு செய்தி போட்டு பிரமாதம் எழுதுறாரு இந்த மக்கு பயலோ தான் இப்பதான் இந்த ஆங்கிலேயனால தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரம் என்ன மதி மதி போட்டு செய்மா அடக்கு உடல் பதிமிசை நிறவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பொயில் ஒளி ஆடவாயில் அதனால மேல என்ன இந்த பிரம் சிவபெருமான் அந்த பிரம் திரு ஆளவாய் மொழி தருமாட்டம் எழுதி கொள்வதுங்கிறீங்க எழுதுவதுன்னு அர்த்தம் ஏன்னா எழுதி கொள்வது என்ன பணிவு எழுதுவது என்ன பை ஆர்டர் எழுதுவது டூ அனுப்புனர் இப்ப பெருனர் பெருனர் யாரு குருமா மதிபரை குலவிய கொடை கீழ் திரு செருமா உயக்கும் சேரலன் காண்க டூ அல்லவா செய்தி என்ன பண்பால் யார் பெயர் பானபத்திரன் என் தன்போல் என்பால் அன்பன் நீலா வளைச்சது இல்ல ரொம்ப எனக்கு குடும்பத்தோட சேர்ந்தவங்க என் மனைவிக்கெல்லாம் வேண்டியவங்க என் சுற்றத்தாருக்கெல்லாம் வேண்டியவங்க தன்போல் என்பால் அன்பன் போட இதுக்கு மேல எங்கேயாவது இருக்குது நின்பால் அது பாருங்க அதுலயும் காண்பது கருதி கண்ணு உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்றது சும்மா ஒரு முகமன் எங்க வந்தீங்கன்னா உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் குருணி சொல்லுவான் ஆனா சொல்லும் போது அந்த பார்க்க வந்தேன்னு சொல்லுவான் ஐயா நான் ஒரு குருணி வேண்டுமோல் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன் அது மாதிரி காண்பது கருதி வந்தேன் என்று சொன்ன உடனே சரி என்ன பார்த்துட்டீங்களா நீங்க போவான்னு மான் பொருள் கொடுத்து வர இந்த மாதிரி ஒரு கடிதம் எங்க ஏறுது கிமுல வேணும் ஃப்ரம் டூலாம் இப்பதான் வாங்கல என்னாலதான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறிய என்னமோ இதே போல மாதவி கடிதம் இருக்கும் ஃப்ரம் டூ போட்டு கோவலனுக்கு ஆமா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் இல்ல என்னமோ எங்க ஞாபகம் இல்ல உண்மையில உண்மையில ஞாபகம் இல்ல யாரு இல்ல இந்த மாதிரி நான் வந்து இரும்புதண்டு எனக்கு இந்த மாதிரி உங்களை பிரிந்திருக்கிறது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாவே இல்லை அது நீங்க அறியணும் வேற ஒண்ணும் இல்லை என்னமோ என்னமோ சிலப்பதிகாரம் எல்லாம் ஆனா உண்மையா ஆற்காட்டுல தான் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னையே சரிங்களா சிலப்பதிகாரம் மணிமேகலையும் கேட்கணும்னு துடியே இடுகு அந்த இடுகுக்காக அவளை வந்தது இல்ல இடுகு இடை அவ்வளவு சின்ன இடை இல்ல இடுகு இடை தூய்மொழியார் யாரு பெண்பாலார் அவருடைய தோல் நசையால் அவர் மீது கொண்ட விருப்பத்தினாலே செடியேறு தீமைகள் எத்தனையும் செய்தினும் செடியேறு தீமைகள் செடியேறுன செடின்னா குற்றம் செடியாய உடல் தீர்ப்பான் கோர் மருந்தாவான் அங்க செடியா குற்றம் அதேதான் பல்வினி பார்த்தீங்களா செடின்னா குற்றம் தீர்ந்து போச்சு இந்த மேற்கோள் எதுக்கு சொல்றதுன்னு கேட்டா புலமைக்காக இல்ல இனிமே செடின்னு வந்து அந்த செடியோட இந்த குற்றம் வந்துடும் ஆனா சும்மா சொல்லக்கூடாது ஆசிரியர் எல்லாம் அப்படியே நல்லா படிச்சவங்க தொல்காப்பியம்னு அந்த முதல் சூத்திரம் படிக்கும் போதே அந்த ஆற அறுநூத்தி சூத்திரம் தெரியும் டாடா கிட்ட அதை போய் படிச்சுட்டு இருக்க மாட்டோம் அதுல நாங்க ஏழே பேர் அதுல ஏழு பேர்ல ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்கிற பெஞ்சு பெஞ்சில நான் அப்படி உட்காந்துருப்பேன் இன்னொன்னு ரெண்டு பெஞ்சு ரெண்டு ஒண்ணு ஏழு ரெண்டு பின்னால மூணு பேர் அவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் ஏழே பேர் தான் அதனால அதனால துடியேர் இடுகீடை தூமொழியார் தோல் நசையால் செடி ஏறு தீமைகள் எத்தனையும் செய்தீனும் செடியின உடனே வந்தோடனே செடியாய உடனே தீர்ப்பான் கோர் மருந்தாவான் வந்துட்டுன்னா தானா குற்றம்னு தெரிஞ்சு போகுது இல்லவா அந்த தீமைகள் எத்தனையும் செய்தீனும் நான் எவ்வளவு தீமை செய்தாலும் முடியேன் இறக்க மாட்டேன் மீண்டும் பிறவேன் என்னை தனதாள் முயங்குவித்த ஏன் அப்படி எல்லாம் முடியாதுன்னு கேட்டா உன்னுடைய திருவடியின் கீழ் என்னை அடிமையாக்கி கொண்டுட்டேன் அதனால இனி பிறக்கவும் மாட்டேன் பிறப்பின்மையினால இறக்கவும் மாட்டேன் அதனால எனவே தனதால் தனதால்னா தன்னுடைய தாள்கள் என்ற அர்த்தம் தன்னுடைய திருவடி அதை முயங்கு வித்த அதோடு வித்த அடியேன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே அதனால் நான் இனிமே பிறக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னா உன் திருவடி அப்படியே இம்மையே உன்னை சிக்கன பிடித்து எனக்கு என்ன அப்புறம் கவலை இல்லை வேண்டியது என்பு உள்ளுரிக்கி இருவினையை ஈடடித்து என்னுடைய எறும்பை அப்படியே உருக்கிட்டேன் இருவினை எது நல்வினை தீவினை இல்லைங்களா தீவினை நீங்கணும் நல்வினையை நீங்கணுமா சொல்லிருக்கிறேன் திருக்குறள் இருக்குது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் கொடு புரிந்தார் மூணாவது குரலோ நாலாவது குரலோ இருவினைங்கிறார் பரிமையாளர் ஐயா தீவினை நீங்கிறது சரி நல்வினை நீங்க நல்வினையும் பிறத்தற்கு ஏதுவாகலாம் இரு சேரி இருநீம் ஆமா நீங்க தீவினை செஞ்சாலும் அடுத்த பிறகு பிறந்து அந்த தீமை அனுபவிக்கணும் நல்வினை செஞ்சீங்கன்னு வச்சுங்க அடுத்த பிறகு வந்து அந்த நன்மையை அனுபவிக்கணும் நன்மையை அனுபவிக்கணும் எது அது வந்து ஆகா சஞ்சிதம் பிராரதம் சஞ்சிதம்ங்கிறது நமக்கு மேல இருக்கிற இவ்வளவு அனுபவிக்க வேணும் சுந்தரமூர்த்தினா நீ நூறு அனுபவிக்க வேணும் என்று தலையில கேட்டிருக்கிறது சஞ்சிதம் இந்த சுந்தரமூர்த்தின்னு வரும்போது எடுத்துக்கிட்டு வந்தது பிராரதம் எழுபது இருக்கும் ஒரு முப்பது பெருமான் என்ன பண்ண இந்த எழுபதுக்கு சாவான் நூத்துக்கு நூறு முடிதம்னா செத்தே போடுவான் அதனால வந்து ஒரு முப்பதோ நாற்பதோ வச்சுக்குவார் அவர் தான் வச்சிருக்கார் ஏன்னா இது முழுதும் அனுபவிக்க முடியாதுங்கிறதுக்காக அதனால எனக்கு எடுத்துக்கொண்டு அறுபதோ நாற்பதோ கொடுத்தான்னா அந்த அறுபது எடுத்துட்டு வந்ததுதான் பிராரதம் நுகர்வினை இது இந்த அறுபது எடுத்துட்டு ரொம்ப சும்மா இருப்போமா கட்டுவோமே மேல மூட்டை அது அதான் ஆகாம அதான் சேரும் அப்ப இது சேர அந்த படசு பாக்கி இருக்கும் போது என்ன அறுபது என்ன நாற்பது பாக்கி இருக்க இது நீங்க ஒரு இது செஞ்சீங்கன்னா திரும்ப இந்த இந்த சுந்தரமூர்த்தி போன பிறகு மீண்டும் அறுபது ஆயிடுது எது எது ரெண்டுமே சேரும் ரெண்டுமே சேரும் நல்வினை நன்மையை அனுபவிக்கும் தீவினை தீமையை அனுபவிக்கணும் அதனால அப்ப நல் தீவினை அனுபவிப்பதற்கு பெரிய வருவது போல நல்வினை அனுபவிப்பதற்கும் பெரிய வருமே அப்ப அதனால அதனாலதான் திருவள்ளுவர் உணர் இருள் சே இருவினையும் சேரா நல்வினையும் கூட பரிமை எழுதுனா ஒத்தவரில நல்வினையும் பிறத்தக்கு ஏதுவாகலாம் இருள் சேர் இருவினையும் என்றார் சிங்கம் எழுதுகளை உரையெழுதுகளா மக்குகளா மொழ மொடானிகளா மேல அப்ப பணம் ஓலைதான் எழுதுறதும் கஷ்டம் அதனால அவர் இதுக்கு நல்வினையும் பிறத்திற்கு ஏதுவாகலாம் இருள் சேர் இருவினையும் என்றார் பாவம் கையை ஒழிஞ்சிருக்காரு நோட்புக் நோட் புக் எல்லாம் வேற இருந்ததுன்னா பேனாக அப்புறம் பேனால எல்லாம் எடுத்து அடிச்சு கையே போடும் அருக்கு அப்படி இருந்தா எழுத மாட்டாரு முருகா முருகா என்ன பண்றது அதனாலதான் சரி அப்படியான நல்வினை செய்யப்படாத தீவினை செய்யக்கூடாது ஏன்னா தீமை அனுபவிப்போம் அப்ப நல்வினை செஞ்சா நல்வினை அனுபவிப்பதற்காக நீங்க ஒரு பத்து பேருக்கு நல்லா அருமையா சோறு போட்டு வந்தீங்க கார்த்திகை தோறும் பத்து பேருக்கு முருகன் பெருமான் வச்சு போடுங்க சொன்னா அடுத்த பிறவியில உங்களுக்கு அந்த பத்து பேர்ல ரெண்டு பேரு அவங்க சோதனை நீங்க சாப்பிடணும் ஏன் <laughs> சாப்பிடுவாங்க ஆனா என்ன நல்வினை செய்யக்கூடாதா அப்ப நல்வினையும் செய்ய ஏன்னா நல்வினையும் மீண்டும் பிறக்கிறதுக்குள்ள வர வேண்டியிருக்கேன் தீவினை செய்யவே கூடாது நல்வினையை நாம் செய்தோம் என்ற உணர்ச்சியில செய்யக்கூடாது அப்படியே ஐயா நல்லா சோறு போட்டீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலையார் அண்ணா அப்படின்னு வாய் சொல்லி பிரயோஜனம் இல்லை இது சொல்லணும் அதுதான் தகராறுன்னு ஆமா இது சொல்லிவிடும் இது என்னன்னா நாம பத்து பேருக்கு போட்டோம் நாம பத்து பேருக்கு போட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் சனியும் பிடிச்சிருக்கும் இந்த சனியனை ஒடுக்கணும் நான்கிற வரல இந்த நாம் என்பது வராம நல்வினை செஞ்சீங்கன்னா அது நமக்கு பிறகு பிறகு வராது இந்த நவம் செய்வேன்னு வந்தீங்கன்னா அந்த நன்மையை நீங்க மீண்டும் அனுபவிக்கணும் இதெல்லாம் தான் நம்ம சித்தாந்தத்தில் அருமையா செஞ்சுட்டாங்க சாமி ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் செஞ்சுட்டாங்க இதெல்லாம் சித்தாந்தம் தான் தெரியுது சொல்லி திருமலை சொல்லாதல்ல அதனால அந்த சித்தாந்தத்தில் தான் இப்படி எல்லாம் அனுபவிக்கணும் அருமையா இருக்குது என்ன பண்றது பாருங்க ஆமா எங்க இருக்குது எங்க இருக்குது இருவினையை ஈடடித்து துன்பம் களைந்து வினையினாலதான் நமக்கு துன்பம் வருது அந்த வினை இல்லைன்னா துன்பம் வராது துன்பம் களைந்து துவந்துவங்கள் தூய்மை செய்து துவம்னா தத்துவ கூறுகள் என்ன தத்துவ கூறு முப்பத்தாறு தத்துவம் பண்ணிக்க இந்த முப்பத்தாறு தத்துவம் ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு அப்புறம் சிவதத்துவம் அஞ்சு வித்யா தத்துவம் ஏழு எல்லாம் படிக்கிறீங்கல்ல இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு இந்த ஆன்மாவானது எப்படியாவது இந்த வினையை நீக்கி கரையேறணுங்கிறதுக்காகத்தான் கொடுக்கப்பட்ட எல்லாம் சூழல் எப்ப இந்த இது இல்லையோ இந்த நம்ம பிறப்பு பிறப்பு இல்லையோ அப்ப அந்த துவந்தம் அந்த தத்துவங்களும் இல்லை எல்லாம் இல்லை இவையெல்லாம் இல்லையாக தூய்மை செய்து முன்புள்ளவற்றை முழுதறிய உள் புகுந்த அன்பின் குலாத்தில் ஆண்டானை கொண்டன்றே முன்பு உள்ளவற்றை முழுதறிய முன்பு உள்ளது என்ன நான் யார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிரநீர் இல்லைங்களா அப்போ அந்த பெருமான் தான் நமக்கு மூலப்பொருள் போற்றியன் வாழ்முதலாகிய பொருள் என்று தெரிவிப்பாருங்க அந்த உணர்வோடு இருக்கணுமா அந்த உணர்வு என்னையா முன்புள்ளவற்றை ஆமா அப்படின்னு அழியன் இருக்கா எங்க இருக்கு அரிய தானே அழியவா முழுது அரியதான் நமக்கு இதோ அதாவது நமக்கு முன்னே இருக்கிறது என்ன பின்னே வருவது என்ன இவற்றை எல்லாம் அறிய அறிவதற்கு உள் புகுந்த நமக்கு இன்னதெல்லாம் அறிவிப்பதற்காகத்தான் பெருமான் நம்முடைய உள்ளத்துக்குள்ள எழுந்தருள் இருக்கிறான் உள் புகுந்த அன்பின் குலாத்தில்லை யார் அப்படி உள் புகுந்தா பெருமான் அவன் எங்க எந்த ஊர்ல இருக்கிறான் தோ தில்லையில இருக்கிறான் அந்த தில்லையில் இருக்கின்ற அந்த பெருமானை கொண்டுதான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும் என்ன தெரியும் என்றெல்லாம் சொல்றேன் குறியும் நெறியும் குணமும் இலார் குழாங்கள் தமை பிரியும் மனத்தார் பிரிவறிய பெற்றியனை குறியும் நெறியும் குணமும் இலார் குழாங்கள் தமை பிரியும் மனத்தார் யார நம்ம பிரியணும் யார சேரணும்னாரு யார பிரியணும்னா குறி குறின்னா குறிக்கோள் ஐயா நம்ம எதுக்கு பிறந்தோம் ஏன் வளர்றோம் என்ன செய்யணும் ஆனா என்ன செய்துகிட்டு இருக்கிறோம் அப்ப என்ன எது செய்தால் நம்ம குறிக்கோள் நிறைவேறும் எது இல்லை நிறையா இதெல்லாம் தெரிய வேணாமா தெரிய வேணாமா அதனால அது நம்ம இதுல இந்த கூட சினிமா பாட்டை கூட ஒண்ணு வந்தது பழைய பாட்டுல ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து என் பிறந்தாய் செல்வ மகனி எந்த பாட்டு ஏதோ ஆனா நல்ல பாட்டு அதெல்லாம் பழைய காலத்துல எல்லாம் அந்த பாக ஏதோ ஏதோ என் நினைவு இல்ல அது ரொம்ப அருமையா அந்த ரெண்டு வரி தான் நீங்க ஏன்னா இந்த ரெண்டு இருக்கு பாருங்க நான் யாரு என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் என்றெல்லாம் விசாரணை பண்ணுங்கிற மாதிரி அதான் நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து என் பிறந்தாய் செல்வ மகனி இதெல்லாம் அருமையா இருக்கும் அதெல்லாம் தான் அந்த பழைய காலத்தினுடைய கவிகள் திரைப்பட பாட்டுலாம் கூட பழைய திரைப்பட பாட்டுல அருமையாக தான் இருக்கும் இப்போதான் எல்லாம் எதுவுமே இல்லாமல் போன இந்த இந்த இப்போதான் ஆனால் வளர்கிற சமுதாயம் இருக்கு நாமெல்லாம் இதை வளர்ந்துட்டாங்க மிக பாவம் பண்ணது நடக்கும் <laughs> அதனால இதெல்லாம் பார்க்கணும் செய்த தீமைகள் அதனால அதை அனுபவிக்கணும் என்ன பண்ணுங்க சும்மா வீணா முக்கமிட்டாள் சரி முன்புள்ளவற்றை முழுதறிய உள் புகுந்த அன்பின் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே நாம் ஏதேனும் கொஞ்சம் நமக்கு முன்னையும் பின்னியும் நம்முடைய உயிருடைய இந்த வரலா வரலாறு தெரியணும்னா எல்லாம் பெருமானை கொண்டு தானே இல்லைன்னா எங்கப்பா தெரியும் யாருப்பா நம்ம சொல்லுவா எந்த பல்கலைக்கழகமும் அதெல்லாம் சொல்றது தெரியாது <laughs> இந்த பிறவியில நீ படிதாங்கிறதான் சொல்ல திரும்ப தவிர அது தவிர வேற தெரியாது குறியும் நெறியும் குணமும் இலார் குழாங்கள் தமை அப்ப ஒரு குறிக்கோள் இருக்கணும் அதோட நெறி இந்த நெறியில் தான் நடக்கணுங்கிற அந்த தானே தனக்கு அமைத்துக் கொள்ளணும் குணமும் நல்ல குணம் இருக்கணும் இந்த மூன்றும் இல்லை அப்படிப்பட்ட அந்த குழாங்கள் கூட்டம் இருக்குது அதை பிரியும் மனத்தார் அந்த குழுவை நம்ம தொடவே கூடாது இது கூட பாருங்க என்ன கொம்புளதற்கு ஐந்து முளம் குதிரைக்கு பத்து முழம் வேண்டுமே இந்த தீங்கினர் அதாவது நம்ம மாதிரி இருக்கிறவன்ல கட்டஜாதி பெயர்ந்தானு சரி அவனை வந்து தொலைதூர் அந்த பக்கமே திரும்பக்கூடாதுறான் இதெல்லாம் விட அதான் ரொம்ப மோசம்னு ஏன்னா அதெல்லாம் பக்கத்துல போனாதான் தீங்கு செய்யும் இவன் வந்தல்ல பிரான்னு இருக்கிறான் அதனால இப்படி எல்லாம் பெரியவங்க நிறைய ஆனா ஒண்ணுங்க எவ்வளவோ நூல்கள் அடிந்து போயின ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் இருக்கிறதையாவது யோகியதையா படிச்சா போதும் படிக்கலையே அதான் கடினம் <laughs> என்ன பண்றது எனவே இவரெல்லாம் பிரியும் மனத்தார் பிரிவரிய பெற்றி அப்படி வந்து இந்த குறி நெறி குணமும் இல்லாருடைய கூட்டத்தை யார் ஒதுக்கி இருக்காங்களோ அவரிடத்துல பெருமான் எப்பவும் நீங்காம இருப்பானா ஏன் இவங்க எல்லாம் என்ன தீமை தீமையை நின்றும் நீங்க நன்மையோடு இருக்கிறார் குறிக்கோளோடு வாடுகிறார் அதனால இவங்க கிட்ட இருப்பாராம் அப்படிப்பட்ட அவர் அப்படிப்பட்ட மனத்தருளே பிரிவரிய பெற்றியனை செரியும் கருத்தில் உருத்தமுதாம் சிவபதத்தை செரியும் கருத்தில் இந்த ஆன்மாவோட அந்த பின்னால இந்த உடம்பு நீங்கின பிறகு அப்படியே ஆன்மாவென்று இந்த ஆண்டவன் வேற இருக்க மாட்டான் இல்ல நம்முடைய இவர் அருணகநாதர் நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் நான் ஏகபோகமாய் நீ எல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க படிச்சா போதும் படிச்சபடி நடந்தா போதும் சிவ சிவ அதனால முழுதே செரியும் கருத்தில் உருத்தமுதாம் சிவபதத்தை இந்த நற்கருத்துக்கள் எல்லாம் செரிகின்ற உள்ளத்துல அமுதாக பெருமான் அப்படியே இயங்குவானாம் அப்படிப்பட்ட சிவபதத்தை அறியும் குலாத்தில்லை அமாண்டானை கொண்டன்றே இந்த மாதிரி நலம் தீங்கு இதெல்லாம் அறிவதற்கு யார இங்க இருக்கிற இந்த பெருமானை கொண்டல்லவா நான் இவ்வளவு எனக்கு என்ன தெரியும் என்று ரொம்ப அருமையா சொன்ன நன்றி உணர்வோடு சொல்றது